திரு அதிகை வீரட்டானம் திருநாவுக்கரசு நாயனாரின் பன்னிரெண்டாவது திருப்பதிகம் இது திருச்சி திமரம் கோணல் மாமதி சூடியோர் கோவனும் நானில் வாழ்க்கை நயங்கும் பயன் இல்லை கோணல் மாமதி சூடியோர் கோவனும் நானில் வாழ்க்கை நயந்தும் பயனில்லை நயந்தும் பயனில்லை நயந்தும் பயனில்லை பாணில் வீணை பயின்றவன் பாணில் வீணை பயின்றவன் வீராட்டம் காணில் அல்லது என் கண் குயில் கொள்ளுமே பாணில் வீணை பயின்றவன் வீரட்டும் காணில் அல்லது என் கண் துயில் கொள்ளுமே என் கண் துயில் கொள்ளுமோ என் கண் துயில் கொள்ளுமே நன்ன பர பண்ணினை பவளத்திரள் மாமணி அண்ணலை அமரரு தொழுங்காதியை சுண்ண வெண்பொடியால் திருவீரட்டம் நன்னில் அல்லது என் கண் துயில் கொள்ளுமே என் கண் துயில் கொள்ளுமோ என் கண் துயில் கொள்ளுமே ததரான வீரட்டம் பவளத்திரள் மாமணி அண்ணலை திருவீரட்டம் பண்ணினை பமணத்திரள் மாமணி அண்ணலை திருவீரட்டும் அமரர் தொழும் ஆதியை திருவீரட்டம் சுண்ணவன் கொடியான் திருவீரட்டம் நன்னின் அல்லது என் கண் துயில் கொள்ளுமே துயில் கொள்ளுமோ துயில் கொள்ளுமே ஏன உற்றவர்தம் உரு நோய் களைபவர் உற்றவர் தம் உரு நோய் களைபவர் பெற்றம் ஏறும் பிறங்கு சடையினர் பிறங்கு சடையினர் ததனான பாய்ப்புனல் சூழ் திருவீரட்டம் திருவீரட்டம் திருவீரட்டம் கற்கில் அல்லது எண்கள் துயில் கொள்ளுமே எங்கள் துயில் கொள்ளுமோ என் கண் துயில் கொள்ளுமே திருவீரட்டம் உற்றவர்தம் உருநோய் களைபவர் திருவீரட்டம் பெற்றம் ஏறும் பிறங்கு சடையினர் திருவீரட்டம் சுற்றும் பாய் புனல் சூர்திரு வீரட்டம் கற்கில் அல்லது என் கண் துயில் கொள்ளுமே என் கண் துயில் கொள்ளுமே முற்றா வெண்மதி சூடும் முதல்வனார் முற்ற வெண்மதி சூடும் முதல்வனார் செற்றார் வாழும் திரிபுரம் தீயழ திரிபுரம் தீயழ வில்தான் கொண்டு எயில் எய்தவன் ஆ வீரட்டம் கற்றான் அல்லது எண்கள் துயில் கொள்ளுமே எண்கள் துயில் கொள்ளுமோ எண்கள் துயில் கொள்ளுமே பல்லாரும் பலதேவர் பணிபவர் பல்லாரும் பலதேவர் பணிபவர் நல்லாரும் நயந்து எத்தப்படுபவன் பில்லால் மூயையில் எய்தவன் வீரட்டம் கல்லேனாயில் எண்கள் துயில் கொள்ளுமே பண்டார் கொன்றையும் மத்தம் வளர்ச்சடை கொண்டான் கோலமதியோடு அரவமும் விண்டார் மும்மதில் எய்தவள் வீரட்டம் கண்டால் அல்லது என் கண் துயில் கொள்ளுமே அறையார் கோவண ஆடையன் ஆறு எல்லாம் திரையார் ஒன்புனல் பாய் கெடிலக்கரை விரையார் நீட்டன் விளங்கும் வீரட்டன்பால் கரையேனாயில் என் கண் துயில் கொள்ளுமே என் கண் துயில் கொள்ளுமே நீருடைத்தடம் தோல் உடை நின்மலன் நீருடை தடந்தோளுடை உடை நின்மலன் ஆறுடை புனல் பாய் கெடிலக்கரை ஏறு உடை கொடியான் திருவீரட்டம் கூறில் அல்லது என் கண் துயில் கொள்ளுமே என் கண் துயில் கொள்ளுமே செங்கல் மால்விடை ஏறிய செல்வனார் பைங்கள் ஆனையில் ஈருரி போர்த்தவன் அங்கஞ்ஞாலமது ஆகிய வீரட்டம் கங்குலாக என் கண் துயில் கொள்ளுமே என் கண் துயில் கொள்ளுமே கூணாங்காரம் பொருந்த உடையவர் நாணாகவரை வில்லிடை அம்பினால் பேனார் மும்மதில் எய்தவன் வீரட்டம் காணேனாகில் என் கண் துயில் கொள்ளுமே என் கண் துயில் கொள்ளுமே வரையார்ந்த வைரத்திரள் மாணிக்கம் திரையார்ந்த புனல் பாய் கெடிலக்கரை விரையார் நீற்றன் விளங்கிய வீரட்டம் உரையேனாகில் என் கண் துயில் கொள்ளுமே என் கண் துயில் கொள்ளுமோ உலந்தார் வெண்தலை உண்கலனாகவே பலந்தான் மிக்கவன் வாழரக்கன் தன்னை சிலம்பார் சேவடி ஊன்றினான் விரட்டும் புலம்பேனாயில் விரட்டும் புலம்பேனாயில் என் கண் குயில் கொள்ளுமே என் கண் குயில் கொள்ளுமே உலந்தார் வெண்தலை உங்கலன் ஆகவே வலந்தான் மிக்கவன் வாழற கந்தன்னை உலந்தார் வெண்தலை உங்கலன் ஆகவே வலந்தான் மிக்கவன் வாழற கந்தன்னை சிலம்பார் சேவடி சிதம்ப சேவடி உந்தி நான் வீரட்டும் புலம்பேனாயில் எண்கள் குயில் கொள்ளுமே சிலம்பார் சேவடி உந்தி நான் வீரட்டும் புலம்பேனாயில் என் கண்